அங்க சொல்ல வந்தது என்ன எதுக்கு இங்க ஒரு சொல்லு வந்தது துப்பணி அதான் அந்த துப்புரல் உமத அமுதச்சு வாயின்னு துப்புன்னு வந்தது நீங்க துப்புன்னு அப்படி வாயை துப்பி விடக்கூடாது அதனால பவழம்னு அர்த்தம் அதனால துப்பணி நல்ல பவழம் போன்ற நிறமுடையவனி தூயாய் தூயாய் எல்லாருடைய வினையும் கெடுப்பானே தவிர அவனுக்குன்னு ஒரு வினை கிடையாது அல்லவா வினை கிடையாது தூயாய் தூய வெந்நீர் துதைந்தடு துளங்கொடி வயிரத்து ஒப்பனி பாருங்க ரொம்ப அருமை தூய வெந்நீர் துதைந்தடு திருநீரற்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திருநீற்றுக்குள்ள முடி எழுந்துருச்ச மாதிரி இருக்குமா எப்படின்னு சும்மா அப்படி வச்சுட்டு அப்படி இருக்கிறது இல்லை இப்படி வைக்கிறது இல்லை ஏன் ஜன்னி பிறந்துருமா ஜன்னி பிறந்துருமா பிறக்காது பிறக்காது பிறக்காது நல்லா அருமையா திருநீட்டோம்னா அது குளிச்சுட்டு இருந்த காலத்துல எல்லாம் நீர் கொள்ளாது நீர் கூட கொள்ளாது திருநீர் கொஞ்சம் வெப்பம் உண்டு அதுக்கு அதனால நல்லா குளிச்சுட்டு இது மாதிரி நல்லா திருநீர் இட்டம்னு சொன்னா நல்லா உடம்புல பதினாறு ரங்கல் இட்டம்னு சொன்னா அடிக்கடி ஜுரம் கூட வராது ஜுரம் வராது <laughs> குளிர் தாக்காது இப்படிலாம் இருக்கு அதனால தூய வெந்நீர் அப்படி பெருமான் எப்படி அணிஞ்சிருப்பாரா துதைந்த இந்த துதைந்தன்னு சொன்ன உடனே எந்த பாட்டு ஞாபகத்துக்கு வரணும் சேக்கலார்கிட்ட பொண்ணும் தூய வெந்நீர் துதைந்த பொன்னேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவர் சிந்தையும் ஒண்ணு திருநாவுக்கரசர் யாருனாரு வாடா நீ பார்க்கல ஞானும் பார்க்கலடா கொடுத்து வச்சுக்கலடா ஏழாம் நூற்றாண்டுல பிறந்து தொலைச்சிருக்கணும் நல்ல ஞானியர் வாழ்ந்த ஞான சம்பந்தர் என்ன அப்பர் என்ன திருநெல்வேலக்கர் என்ன அடாராடா இவர் என்ன அவர் காலத்துல திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்ன நிறைய பேர் வாழ்ந்தாங்களே சுந்தர காலத்திலையும் சேரமான் பெருமாள் இவரெல்லாம் நல்ல அருமையா வாழ்ந்தவங்களாச்சு அந்த நூற்றாண்டுல பிறக்கல அதனால செய்கிறார் பார்த்தார் நீங்க எல்லாம் பார்க்க நானும் கூட பின்னால தான் பன்னெண்டாம் நூற்றாண்டுல பிறந்துட்டேன் ஒரு நாலு நூற்றாண்டு கல்வி நான் சொல்றேன் அதை வச்சுக்கிட்டு நீங்க அப்புறம் பாத்துக்கிட்டீங்களா நீங்க மற்றதெல்லாம் படம் கடை மாத்தினீங்கன்னா வந்து அது சுண்ணாம்பு அடிக்கும் போது கீழே பொத்துன்னு உடஞ்சிட்டுனா கண்ணாடி போடணும் நீங்க இந்த படத்தை வச்சுக்கோங்க கண்ணாடி போட வேணாம் மாட்ட வேணாம் இங்க மாட்டுங்கப்பா அப்படின்னு குடிச்சுக்கிறீங்களா அப்படின்னாரு தூய வெண்ணீர் துதைந்த பொன்மேனியும் திருநாவுக்கரவர் செக்கச்சவேன்னு இருப்பாராம் திருநீர் இப்படி இருந்தாருன்னா இங்க எட்டு இங்க எட்டு இங்க எட்டு இந்த திருநீற்றுக்குள்ள போய் அவர் முழுகி இருக்குமா உடம்பு அவர் உடம்புல திருநீர் இருக்காதான் இந்த திருநீருங்கிற ஒண்ணுக்குள்ள அந்த உடம்பு முழுகி இருக்குமா சுதைந்த பொன்மேனியும் அப்படிங்களா சாமி தாழ்வடமும் அருமையா உருதலாட்டம் இது கூட எல்லாரும் போட்டோ எடுத்து விடுவான் யார் இப்ப இருக்கணும் இனிமே சொல்றதுதான் எந்த தாத்தாவும் எடுக்க முடியாம சேர்க்கலார் மட்டுமே சொன்னது என்னன்னு உடம்பு எடுத்து விடலாம் போட்டோவில் உள்ளத்தை இன்னும் கருவி இன்னைக்கும் கருவி வந்தது போலீஸ் ஸ்டேஷனே வேண்டியதில்லை பம்பெல்லாம் போடும் அவன் உள்ளத்துல என்ன இருக்குங்கிறத எடுக்கப்படியான கறி வந்துட்டுன்னு வச்சுங்க பம்பே எல்லாம் போடும் வச்சிருவேன் திருடனா இல்ல நான் வீரப்ப வீரப்பெல்லாம் இந்த பாடுபட வேண்டியதில்லை ஏன் இவ்வளவு பாடு இவ்வளவு பாடா மூணு அரசு சேர்ந்து ஒரு ஆளுக்கு சூடு சொரணம் இல்லை எல்லாம் இது ஆமா ஆமா பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிற்கின்ற பணமே இல்லைன்னா மூணு அரசு சேர்ந்து ஒரு இதுனே அப்ப நீ உனக்கு கையாளாவது தானே நீங்க கையாளாவது தான் இருந்த மூணு ரிசைன் பண்ணும் முருகா முருகா ஆமா ஆமா ஆமா மனுஷன் பேரு இன்னும் நீக்கு நல்லா ஞானியை காட்டுறார் யாரு உங்களுக்கு சேர்க்கலார் அந்த மாதிரி உடம்பெல்லாம் திருநீற்று திருநீற்றுக்குள்ள நாவுக்கரசருடைய மேனி இருக்கான் அப்ப துதைந்த துதைதல்ங்கிறது அதற்குள்ள அப்படியே அழுந்திருப்பது திருநீர் மேல தெரியல தவிர உடம்பே தெரியலப்பா தெரியல துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் உருதிராக்கம் இருக்கு இதை இன்னைக்கு இருக்கிற போட்டோவும் எடுத்துவிடும் இனி சொல்லுவது எங்கள் சேக்கிழார் மட்டுமே செய்ய முடியும் உள்ளத்தை சொன்னார் என்ன உள்ளம்னர் நாயகன் சேவடி <laughs> தைவர் சிந்தையும் இந்த உள்ளத்துல பெருமானையே பெருமான் திருவடியே அந்த மனசு தடவிட்டு இருக்குமா இது எடுங்கடா போட்டோ இவ்வளவு தூரம் வளைச்சு வந்துட்டு இல்ல அவன் உள்ளத்தை போட்டோ எடுங்களேன் சேர்க்கிறான் நாயகன் சேவடி தைவரு சிந்தையும் இப்படி சொன்ன நீங்க பக்தர்கள் கேக்குறீங்க கல்லூரி பையன் இப்படிமா எந்திரிப்பான் ஏன் கேள்வின்னு அர்த்தம் அப்படிதான் கேட்பாங்க திடீர்னு செய்ய மாட்டாங்க ரொம்ப பணிவா கேட்பாங்க எங்க காலமா அப்படி போச்சியா இந்த பையங்க தகராறு போக்குவரத்து தியாரிகள் என் விழுந்தது விழுந்ததுல கண்ணையும் பார்த்தேன் போனா எழுந்திருப்பாங்க அருமையா ஒரு மணி நேரம் நடத்தும் ஐயா அப்படின்ட்டு வந்துடும் இந்த பம்பு தும்பே கிடையாது காலம் அருமையா போச்சு அதனால எல்லாம் எல்லாம் வயசு இருபத்தஞ்சு இருபத்தாறு என்னை விட வயசானதெல்லாம் கூட இருந்திருக்கு ஆமாமா முப்பத்தி ரெண்டு வயசு ராமானுஜம்னு பேர் விருதுநகர் கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருந்து அவன் படிக்கணும் தான் பாவம் தெருவில் நாங்கன்னா அவர் ஏதாவது பேசிட்டு போனோம்னா என்னதான் ஒதுங்கி போம்பாங்க பாத்தியார் அவர் இவர் ஏன் கூட போறாரு இப்படி எல்லாம் இருந்தது ஆனா தங்கத்தில் தங்க வயசானது தெரியாது அதெல்லாம் நாங்க ரொம்ப கொடுத்து வச்சோங்க அதனால ஒண்ணு தொந்தரவு இல்லை அப்படி மாதிரி வந்துருப்பாங்க ஐயா இப்ப நீங்க சொன்னீங்க நாயகன் சேவடி தைவரு சிந்தைன்னு சொன்னீங்க இவர் வந்து சேக்கலார் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு தானுங்களே ஆமா நாவுக்கரசர் ஏழாம் நூற்றாண்டு தானுங்களே ஆமா ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்ன வந்தவர் தானுங்களே ஆமா அப்படி இருக்கும்போது அவர் சிந்தையை எப்படி இவர் அறிய முடிந்தது என்று கேட்பான் அவன் என்ன பண்ண தெரியுமா தட்டி கொடுக்கணும் மடப்பையில கூடாது புத்தி இருந்தா சொல்லணும் இல்லைன்னா பார்த்து சொல்றேன்ப்பா நல்ல கேள்வின்னு சொல்லணுமே தவிர கேட்டாங்க கேட்டா என்ன சொன்ன இங்க வாடா ராஜா என்ன எங்க இருக்குது எங்க இருக்குது கூற்றாயினவா நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒரு போதும் இருந்தறியேன் அவர் வாக்கு ஆதலால் தான் நாயகன் சேவடி தைவரு சிந்தையும் பண்ண குறிச்சுக்குவானே குறிச்சுக்குவானே இதுட்டு ஐயா ஒரு பத்தாண்டு கழிச்சு பண்ண விட ஐயா நீ சொன்னியா அது அப்படியே மனசுல இருக்குதியா அப்படின்னா அதுதான் வகுப்பு ஆசிரியர் மாணவனுக்கு தகராறாவது இந்த மாதிரி பையனுக்கு பாடம் சொல்லணும்னு இவன் நினைக்கணும் அவன் எங்களுக்கு அமைஞ்சது சார் எங்க பேராசிரியர் அப்படி சொல்லணும் அப்படிதான் இருந்தது அப்படிதான் இருந்தது இந்த உலகம் வரா புட்டுதி ஆசிரியமானவர்கள தகராறு வர்றதாவது இவ ஜீவ அதனால் பாருங்க எனவே இப்படி எல்லாம் அதனாலதான் அவர் இந்த திருமுறை அவளை படிச்சதுனாலதான் இந்த நாயகன் சேவடி தைவரு சிந்தை என்ற சிவம் எனவே தூய வெந்நீர் துதைந்தடு துளங்கொழி வைரத்து ஒப்பனி இது நம்ம திருநாவுக்கரசு சொன்னோம் பெருமான் திருமேனி அப்படி இருக்குமா அதனால அருமையான திருநீர் அணிந்து அதற்குள்ள பெருமானுடைய திருமேனி வழங்குமா அவ்வளவு திருநீர் அணிஞ்சிருப்பாராம் ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தில் ஒரு சுவை அளிக்கும் ஆரமுதே உன் உள்குவார் மனத்தில் உன்னை யார் நினைக்கிறாங்க அவருடைய மனதில் ஒரு சுவை அளிக்கும் ஒரு சுவைனா உருன்னு கேட்டீங்கன்னா மிகுதின்னு அர்த்தம் மிகுதின்னு அர்த்தம் நன்னூல் படிச்சிருந்தாலே போதும் சால உரு டவ நனி மிகுதி இந்த சாலன்னு சொன்னாலும் மிகுன்னு சொன்னாலும் உருன்னு சொன்னாலும் மிகுதி பொருள் என்று அப்ப உருன்னா நம்ம உற்றாங்கிறத சொல்ல மிகுந்தன்னு அர்த்தம் மிகுந்த சால அங்க மிகுதியான என்ற பொருள் அதான் சால உருதவன் அணிகூறு கடிமகள் சூத்திர ஞாபகத்துக்கு இருந்ததுன்னா அதுக்காக நெற்று பண்ணணுங்கிறது இப்ப வேண்டாம் ஏன் நெற்று பண்ண அவனுக்கு அறிவு வந்துருமே அறிவு வந்தா நாளைக்கு அறிவுடைய உள்ளவர் வாங்களே முட்டா பயில உருவாக்கணும் மக்குகளா மக்களா வெளிநாட்டில் ரொம்ப இல்லை பெருகணும் அப்பதான் தூக்கி போடலாம் கிடுகிடுன்னு எங்க போறது ஒரு மிகுதினா சால உருதவன் ஒரு கடிமைகள் தன்னுள்ள இருக்குப்பா சாலனாலும் உருவனாலும் தவனாலும் நனினாலும் மிகுதி இந்த பொருள் ஒக்கார் அப்படின்ட்டுலாமா ஞாபகத்து வந்தா முடியும் முருகா முருகா இப்படிலாம் இருந்த காலம் ஒரு சுவையளிக்கும் அந்த மிகுதியான சுவையளிக்கும் ஆரமுதி ஐயா அந்த மாதிரி ஆண்டவன் நினைச்சா மிகுசு மிகுந்த சுவையளிக்குங்கிறத வேற எங்கேயாவது இருக்கா ஐயா நிறைய கேட்டா கேட்கணும் பையன் பையனுக்கு வேணும் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து சாமி ஆமாப்பா நான் தேடிட்டு போல நான் குதிரை வாங்க தான்ப்பா போனேன் நான் போறேன் எனக்கு முன்ன தானே வந்து திருப்பெருந்துறையில ஏன் சாமி இப்ப இருக்காங்களா இப்பவும் இருக்காரு எனது உள்ளம் புகுந்து அடியேற்கருள் செய்தான் அதனால நானியோ தவம் செய்தேன் அப்ப தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் அதுதான் ஒரு சுவை மிகுதியான சுவையா இருக்குமா பெருமான் நினைச்சா ஒரு சுவை அளிக்கும் இதெல்லாம் கூட குடிக்கல என்ன குடிச்சா நல்லது இன்னைக்கு ஞாபகத்து வருது பின்னால் ஞாபகத்து வருதோ இல்லையோ ஒரு சுவை அளிக்குமாறமுதே செப்பமாமரை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குறுந்தமேவிய சுயர் அப்பனி பெருந்துறையில் எழுந்துள்ள இருந்த எனக்கு தந்தையாக இருக்கின்ற பெருமனி அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்து வே என்றருளாயே அழைத்தால் எனக்கு அஞ்சல் என்று சொல்ல வேணும்பா என்கிறார் மெய்யனே உண்மை பொருளாக இருப்பவன் விகிர்தா விகிர்தா விகிர்தன் என்ன தெரியுமா விகிர்தனா வேறுபட்டவன் அர்த்தம் வேறுபட்டவன் என்ன நம்முடைய அமைப்புக்கு அவனுக்கு வேறு நம்ம வினைக்கு உட்பட்டவர் பெருமான் வினைக்கு அப்பாற்பட்டவன் நாம பிறந்து இறந்து இழப்போம் அவன் எம் பெம்மான் முருகன் பிறவான் இறவான் நாம ஒருத்தனுக்கு அடிமையா தான் இருக்கணும் ஆமா பாரதியார் அருமையா சொன்னான் ஏன்னா அவன் தெய்வப்பட்டுடையவன் பூமியில் எவர்க்கும் ஈனி அடிமை செய்யோம் அருமையான பாட்டவர்கள் போதுண்டா சாமி பனிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் நம்முடைய சோழர்கள் ஆண்டார்கள் நம் தமிழேந்தர் இந்த பன்னெண்டுக்கு பிறகு வந்தானுகடா ஒவ்வொருத்தனா விஜயநகர் ஆட்சி அந்த ஆட்சி இஸ்லாம் ஆட்சி எல்லாம் வந்து இன்னைக்கு பெரிய மதம் இது சொன்னோன்னு பூடுதுங்கிறீங்களே என்னென்ன பாடுபடுத்திருக்கிறாங்க முன்ன வரலாறு இல்லை படிக்கல மக்களா இல்லை அதுக்காக நம்ம அடிக்கணும்னு இல்லை சொல்றேன் அதனால அந்த பனிரெண்டாம் நூற்றாண்டு போச்சு நம்முடைய மூவேந்தர் ஆட்சி போயிட்டுது அன்னைக்கு அடிச்ச அந்த அமங்கல ஒளி இன்னைக்கும் போகல அவன் வந்தான் இவன் வந்தாங்க இஸ்லாமியர் வந்தாங்க இவங்க எல்லாம் வந்தாங்க விஜயநகர ஆட்சி தெலுங்கர் வந்தாங்க எல்லாம் வந்தது அப்புறம் தான் சுதந்திரம்னு வந்தது அதனால என்ன சொன்னா என்ன சொன்ன பூமியில் எவர்க்கும் இனி போதும் சாமி நாங்க இந்த பன்னெண்டாம் நூற்றாண்டுல இருந்து இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி ஊருக்காரனுக்கெல்லாம் நாங்க அடிமையா இருந்துட்டோம் அதனால இனி எந்த பயலுக்கும் செய்ய மாட்டோம்ங்க பூமியில் எவர்க்கும் இனி அடிமிசையோம் நல்ல கடவுள் பக்தி அதனால ஆனா எங்க அண்ணாமலையாருக்கு பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் ஆடுவோமே பள்ளு பாடுவோம் இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு கூட வச்சா என்ன கேடு இந்த வானொலி எல்லாம் நல்லா நகனும் சிரிக்கணும் அப்பதான் நல்லது முருகாமரை நேரம் ஆச்சோ எனவே இப்படி எல்லாம் நீங்க இந்த அண்ணாமலை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன் நீ சொல்லிவிட்டேன் அண்ணாமலை எனவே அதன் திரு மெய்யனே விகிருதா மேருவே அந்த விகிர்தன் என்னன்னு கேட்டீங்கன்னா விகிர்தன்னா வேறுபட்ட அமைப்புடையவன் என்ன அமைப்பு அப்படின்னாரு அவன் அவன் உடம்போ வேறுபட்டது ஏன் அழியாத உடம்பு அந்த உடம்பும் கூட அவ்வப்பொழுது எடுப்பானே தவிர அந்த உடம்பு அவனுக்கு இல்லை அவனுக்கு ஏது ஒரு நாமும் ஒரு உருவம் ஒன்றும் இல்லாத ஆள் ஒன்றும் இல்லாத ஆள் அப்ப ஆனா ஒரு அரியவர்களை ஆட்கொள்ளுகின்ற பொழுது அந்த மாதிரி வடிவம் எடுப்பான் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வடிவம் இப்ப மணி பாருங்க நம்ம நால்வரிலேயே மணிவாசகருக்கு குருநாதனாக இருந்தார் ஞான குழந்தைக்கு அம்மையப்பரா வந்து பிள்ளையில வந்து இந்திரா ராஜா பால் குடிதா அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்பர் சுவாமிகளுக்கு அக்காவா வந்தார் அக்காவா அக்கானு ஒண்ணு இல்லைன்னு வச்சுங்க திருநாவுக்கரசர் இல்லவே இல்லைன்னு அர்த்தம் அக்கா எப்படி திலகவதியார் போல் தமக்கை வாய்க்க என்று ஆசீர்வாதம் பண்ணலாம் என்ன தம்பி எப்ப பிரிஞ்சு அந்த எது அந்த அந்த சமணத்துக்கு போனா அன்னையிலிருந்து என் பின்னே வந்தோனி பெருமானே எனக்கு ஒரு தம்பி தான் எனக்கு கணவனாக வாய்ச்சது நான் அதெல்லாம் அவன் அவர் இறந்த பிறகு நான் இருந்ததே இந்த தம்பிக்காக தான் இருந்தேன் எங்க அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை இந்த பையன் தம்பி தான் இருந்தான் இவனும் இந்த மாதிரி போயிட்டானி என்று வேண்டிய வேண்டுகோள் தான் திருநாவுக்கரசன் வந்து எனவே திருநாவுக்கரசன் நினைக்கின்ற பொழுதெல்லாம் திலகவதியார் திருவடி வாழ்க வாழ்க என்று சொல்லிவிட்டு திருநாவுக்கரசன் அப்பதான் நமக்கு நன்றி உணர்வுன்னு இருக்கும் அக்காலன்னு என்ன பண்ணி அதனாலதான் வேற யாரும் சொல்லாத திருப்பாதிருப்பொறி உள்ள கரை ஏறுகிறார் அதான் நாலாவது தீங்கு கட்டுனை போட்டு கடலில் பாய்ச்சி விட்டான் பாய்ச்சின உடனே அப்படியே வர்றார் வரும்போதுதான் ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் இது எல்லாரும் பாடினாங்க உடன் தோன்றினராய் அந்த வரியை படிக்கணும் யாராவது எங்களுக்கு அக்காவாக வந்தவங்கன்னு வேற திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காங்களா இல்லையே ஏன் அந்த அக்காவால தான் நான் இந்த மாதிரிலாம் வர முடிஞ்சது ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் இந்த உடன் தோன்றினதாய்ங்கும் போது ஆனா அவர் கடல்ல இருந்து ஏறணும்னு பாடினாரு அந்த நெஞ்சமெல்லாம் உருகி இருக்கும் அவருக்கு அது பாடுப்பு உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் என் மனத்துடிருக்க என்றான் யார் சுவாமி இமையவர்க்கு அன்பன் அவரை நாங்கெல்லாம் பார்க்க முடியுமா சாமி திருப்பாதிருப்புலியூர் அவர் ஏ சாமி நீங்களாம் கடல்ல முழுகும் போது வந்தாரா வந்தாருப்பா எப்படி வந்தார் தோன்றா துணையாயிருந்தனும் எனக்கு மட்டுமில்ல ராஜா உங்க திருவண்ணாமலைக்காரங்க நம்ம நாட்டுக்காரங்க எல்லாருக்கும் தன் அடியோங்களுக்கே தோன்றா துணையாயிருப்பன் அருமையான பாடல் கொடுத்து வச்சிருக்கிறோம் அனுபவிக்கலையே அனுபவிக்கலையே அதான் திருமுறைகள் அவ்வளவு அருமையில்தான் எனவே இப்படிப்பட்டாங்க பெருமானை விகிர்தா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூண்டரித்த கையணி மேருவே வில்ல மேருமலையே வில்லாக எடுத்து வளைச்சு யார திரிபுறங்களை அடித்தாராம் அந்த வில்ல அப்படி எடுத்தது அதை இவரே தான் சொல்லுவார் என்னன்னு ஐயா அந்த முப்புறத்தையும் எரிக்கும் போது இந்த மேருமலையை வில்லா வளைச்ச போது ஏறத்தாழ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டான் ஒருத்தன் வளைந்தது வில்லே விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி இப்படி பண்ணது மணிவாசர் தான் அந்த வில்ல வளைச்சதாண்டா தெரிஞ்சது குப்புன்னு ஒரு சத்தம் கட்டுதுடா மூணு முப்புறமும் எரிஞ்சு போச்சு ஒரு இப்படி திரிபுரம் எரித்ததை இப்படி பாடியது மணிவாசர் தான் வளைந்தது வில்லே நமக்கெல்லாம் வில்ல எடுக்க போறதில்லை திருவாசகத்தை படிக்கும் போதாவது எடுப்போம் நம்ம கையில வில்ல தொட்டதே இல்லை புஷத்தை தொட்டிருக்குமே தவிர விடாம கையில வேற என்ன தொட்டோம் ஒண்ணும் இல்லை அதனால இது படிக்கும் போதாவது வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் அவ்வளவுதான் அப்படி பத்துச்சு பாருங்க திருப்புறம் உழைந்தன முப்பூரம் உந்தி பர அங்க ஒரு தங்கச்சி வந்தா வேண்டி மூன்று புறமும் அறிஞ்சதினர் ஆமடி ஒரு குடன் வெந்தவாருந்தி பெரு ஒவ்வொன்னா எரியல மூணு பத்து கப்பல் பத்து எல்லாம் இருந்துச்சு ஒரு செகண்டுக்குள்ள முடிஞ்சு இப்படி பண்ணது மணிவாசகர் தான் எனவே இப்படியாக அந்த முப்புறங்களை எல்லாம் செற்ற பெருமான் நம்முடைய பெருமானாம் மேருவேவில்லா மேவலர் புறங்கள் மூண்டரித்த கையணி காலால் காலனை காய்ந்த கடுந்தடல் பிளம்பண்ண மேனி செய்யனே திருக்கடவுர் திருக்கடவுர்ல ஏமன் என்ன பண்ணா அந்த இவர் மார்க்கண்டையர் அப்படியே வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டார் அப்பவும் என்ன பண்ணான்னு கேட்டா இந்த கட்டி பிடிச்சிட்ட பிறகு சரி பெருமான்ட்டு இருக்கிறான்னு நினைச்சுக்க ஒதுங்கணும்ல எல்லாம் அப்படி போய் கைத்த போட்டான் போட்ட உடனே என்னாச்சுனார் கொடுத்தாரு ஒண்ணும் <laughs> அதனால அது கொடுதுன்னு அப்படிப்பட்ட அருமையான ஆனா ஒண்ணு அந்த திருவடி படுவதற்கு புண்ணியம் பண்ணியிருக்காம அதனால அதனாலதான் திருவடி படுறதுக்கு புண்ணியம் பண்ணி இருக்கிறான் இது திருமுறை வச்சு சொல்லுங்க மேற்கோள் காட்டு ஒரு தாள் ஒன்றும் போது திருவாசனம் என்ன நீ ஆட்கொள்ள வேணா ஒரு அற கூட ஏன் உன் கைப்பற்றிடும் இல்ல எனக்கு சிவ சிவ எனக்கு ஆ இப்படி சொன்னது யாரு மணிவாசர் தான் ஒருத்தார் எனக்கு ஆட்கொள்ளலாம் வேணாம் வந்து ரெண்டு இந்த கணத்துல கொடுத்துட்டு போனீங்கன்னா கூட அடாராடா பெருமான் கை நல்லா அருமையா ரெண்டு பக்கமும் கிடைச்சது எனக்கு அருள் ஒருத்தால் என்ன அடிச்சா கூட போதுயா ஒவ்வொருத்தரும் பெரிய ஞானிங்க என்ன பண்றது இப்படி எல்லாம் பெரியவர்கள் வாழ்ந்த இடம் எனவே கைய காலால் காலனை காய்ந்த கடுந்தடல் பிழம்பன்னமேனி செய்யனே சிவப்பா இருப்பான் செல்வ திருப்பெருந்துறையில் செடுமலர் குருந்த மேவிய சீர் ஐயனி அடியேன் ஆதரித்தழைத்தால் அறிந்துவே என்றருடாயே என்னுடைய துன்பத்தை நீக்கிறத வருட வேணாம் நான் அப்படி அதந்து ரொம்ப அப்பா உன்னை கேட்கும் போது பயப்படாதப்பா அஞ்சாதப்பா என்று ஒரு சொல் சொல்லுப்பா எனக்கு ஆறுதலா இருக்கும் என்றெல்லாம் ரொம்ப அருமையா கேட்கிறார் முத்தனே இந்த முத்தன் முத்தன் என்ன தெரியுமா பொருள் விடுபட்டவன் அர்த்தம் எதுல இருந்து விடுபட்டவன் வினை அந்த வினை வயப்பட்டதான உடம்பு வினை வயப்பட்டதுதான உடம்பு இந்த வினையினால் தானே பிறந்தது அதனால எனவே இந்த வினையானது அற்று நீண்டு அவன் வந்து முத்தன் ஞானி ஆயிடுறான் அவ்வளவுதான் அப்ப முத்தன்னா விடுபட்டவன் எதிலிருந்து வினையின் என்றும் விடுபட்டவன் என்று திருவள்ளுவர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் போல் புரிந்தார் மாட்டு அருமையா நல்வினை உண்டு தீவினை உண்டுன்னு ஒத்துக்கிறாருடா திருவள்ளுவர் அவரை போய் சகாரா பாலைவனம் ஆக்கி விட்டீங்களடா சகாரா பாலைவனமா நாமெல்லாம் திருநெல்வேலி வச்சோம்னா நல்ல வேலையா இலங்கையில ஒருவர் நாங்க பேசும்போது மட்டக்களப்பு இதெல்லாம் போயிட்டு வரும்போது திருவள்ளுவர் படம் ஒண்ணு கொடுத்திருந்தார் எல்லாத்தையும் கொடுத்தார் அதுல இலங்கை வாழ் இந்தியர்கள் நம்மை விட நல்ல பட்டுடையவங்க என்னமோ படிலாம் கஷ்டப்பட்டாங்களே தவிர கஷ்டப்படக்கூடாது நல்ல அருமையானவங்க அதனால நல்ல திருவள்ளுவர் நெற்றியில திருநீர் போட்ட கோலத்தோட அவர் எங்கேயும் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காரு யார் வந்தாலும் ஐயா இது வச்சீங்களே என்று கொடுக்குறாரு மட்டக்களப்பில் ஒருவர் நம்ம திருவடிக்கு வணக்கம் ஐயான்னு சொன்னோம் ஏன்னா அந்த திருவள்ளுவர் நல்லா அருமையா நம்ம மயிலாப்பூர்ல அப்படிதான் இருக்கு திருவள்ளுவர் வருவோம் திருநீரிட்ட கோலத்தோட நல்ல அருமையான சமயம் உடையவர் இருள் சேர் இருவினையும் சேராங்கிறாரே நல்வினை தீவினைங்கிறது ரெண்டுமே நம்ம கெடுதல் பண்ணும் என்று சொல்றாரு முதல் அதிகாரத்திலேயே அப்ப வினை உண்டுன்னு தெரியுது அந்த வினை நீக்கம் பெறணும்னா இறைவனை வணங்கினாதான்னு தெரியுது சரிங்களா அப்ப இறைவன் உண்டு நாம் உண்டு நம்ம பிடிச்ச சனியன் வினை உண்டு இதான் சித்தாந்தம் இதான் சித்தாந்தம் பிழியிறமை பதினாலு சாத்திரத்துல ஒரு குரலை புரிஞ்சு விட்டார் இப்படிப்பட்ட ஒரு ஞானியை போய் சகாரா பாலைவனம் ஆக்கி எதுக்கடா வைக்கிறீங்க அதுக்கு திருக்குறள் வணங்கிட்டு போங்களேன் திருக்குறளை வச்சு வணங்கிட்டு போங்க மகிழ்ச்சி எனக்கு அது என்னுடைய வாக்கு பண்ணு பச்சா யோகிதையா நல்ல திருவள்ளுவர் படம் போடும் எனவே முத்தனே வினை நீங்கியவன் அல்லவா முதல்வா எல்லாருக்கும் முதல்வன் ஆதி பகவன் முதற்றே உலகுன்ட்டாரு அது மாதிரி முக்கனா மூன்று கண் உடையவன் முனிவா பாருங்க அவரை போய் அம்மையப்பருங்கிறோம் அப்புறம் முனிவான்னு வேற சொல்றோம் ஏன் சார் இன்னும் இல்லறத்தாரா ஆக்குங்க இல்ல துறவி ஆக்குங்க இல்லறத்தாரா ஆக்குறீங்க துறவரத்தாரா ஆக்குறீங்களே சுயான சித்தியார் போகியாயிருந்துயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார் நம்ம மாதிரி இல்லறத்தானுக்கு அவரும் இல்லறமா இருந்து உதவுறார் இப்படி காட்டில் இருக்கிறவங்களுக்கு அவரும் யோகியா இருந்து யோகியா உதவுறார் அதனால் இந்த உயிர்கள் எவ்வளவு எந்த திறத்துல இருக்கோ அந்தந்த திறத்துல வந்து உதவுவார் அதனால இல்லறத்தாலும் சொல்லுங்க சொல்றது எனவே என்ன வராதா சரி ஏ முதல்வா முக்கனா முனிவா மொட்டரா மலர் பறித்து இறஞ்சி மொட்டரா மலர் பறித்து இறஞ்சி நம்ம மலர் வந்து பெருமானுக்கு பறிக்கின்ற பொழுது அலர்ந்த பூவும் வழிபாடு செய்யலாம் மொட்டும் செய்யலாம் பாருங்க மொட்டரா மலர் பறித்து அதனால அதனால வந்து அந்த மொட்டாக இருக்கிறதையும் பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம் மலர்ந்ததையும் செய்யலாம் இல்லைங்களா ரெண்டாவது இந்த மலர்ந்தது எதுன்னு கொஞ்சம் வண்டு கிண்டாவது பயிற்றுக்கோம் மொட்டு அப்படி இருக்காது ரொம்ப அருமையாக அதான் அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூவம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டினாரு அப்பர் சுவாமி ஆகவே நல்லா அரும்பும் வச்சுக்கலாம் மலர்ந்து மலரும் வச்சுக்கலாம் வழிபாட்டுக்கு அதுல ஒண்ணும் தப்பில்லை எனவே மொட்டராமலர் பரித்திரங்கி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் அப்படி எல்லாம் வழிபாடு செய்தவர்களுக்கு நிச்சயம் ஒரு காலத்துல பரகதி மேலான கதியாக இருக்கிற வீடு பேர்த்தை வழங்குவான் நம்முடைய பெருமான் அப்படிப்பட்ட சித்தனே சித்தன்னா அப்படி சித்தமுடையவன் அவனுடைய திருவுள்ளம் அப்படிப்பட்டது திருவுள்ளம் அப்படிப்பட்டது செல்வத் திருப்பெருந்துறையில் செடுமலர் குருந்த மேவிய சீர் அத்தனி பெருமானி திருப்பெருந்துறை எழுந்துள்ளிருக்கின்ற பெருமானி அடியேன் ஆதரித்தளித்தால் உன்னை விரும்பி அழைக்கிறேன் பல முறையும் அதனால் நீ எனக்கு என்ன செய்யணும் அதன்புவே என்றருடாயே கவலைப்படாதப்பா நான் இருக்கிறேன் என்று சொல்வதா இருக்கிறேன் மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளணி பாருங்க மருளணியின் மனத்தை என்ன மருள் மண்ணு கேட்டா எது நிலையற்றதோ அதெல்லாம் நிலையுடையதுன்னு கருதுறது எது நிலையுடையதோ அத அந்த பக்கம் திரும்புறது இல்லை திருவள்ளுவர் அவரை போய் பெரிய ஞானியா நிலையாமைன்னு ஒரு அதிகாரம் பண்ண நிலையாமைன்னு நீங்க வெறும் உலகில் வழிபட்டவங்கன்னா இந்த உலகம் நிலையாது செல்வம் நிலையாது யாக்க நிலையாதுன்னு பாடுவாங்களா இது என்ன சொல்லலாம் பஞ்சப்பாட்டுமா அந்த மடவையா பஞ்சப்பாட்டு பஞ்சப்பாட்டுல நீ நான் இருக்கிற லட்சணத்தை சொல்லுது ஆமா நம்ம கையில் இருக்கிற சில்லறையும் இன்னைக்கு இருக்காது நிலையாது இந்த இளமை இளமையும் நிலையாது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அது யாக்கை நிலையாதுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கலாம் இது ஏன் சொன்னாங்க என்று கேட்டா இந்த நில்லாது இது நிலையற்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நிலையுடையதை தேடுவான் இப்ப நாம இந்த கோவில்ல எவ்வளவு நேரம் இருக்கலாம்னு கேட்டா ஐயா அது சாமி மீண்டும் வர்ற வரைக்கும் இருக்கலாம் ஐயா அர்த்த ஜாமான் வரைக்கும் இருக்கலாம் அடுத்த ஜாமான பிறகு மரியாதை எந்திரிச்சு போகணுங்க தள்ளி விட்டுருவாங்க அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ நாம இங்க பத்து ரூபா பத்து ரூபா வரைக்கும் அப்படின்னு சொன்னோம் என்ன பண்ணுவோம் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும்ப்பா ஏதோ இங்கெல்லாம் சாமி கும்பிட்டு போய் படுத்துக்கலாம் கிடச்சியில் அப்படி அந்த சொந்த வீடு நிக்கிறோம்ல இதுதான் நிலை இதுன்னு சொன்னா இங்கேயே தங்கி விடுவோம் அதுக்காகத்தான் நிலையாமை வற்புறுத்தினாங்களே தவிர நிலையாமையை சொன்னதனுடைய காரணம் பஞ்சப்பாட்டு பாடுறதில்ல நிலையுடையது எதுன்னு தெரிஞ்சு அதை நீ ஆரம்பினர் அதுதான் திருவள்ளுவர் நில்லாதவற்றை நிலையின என்றனரும் புல்லறிவாண்மை கடை எதெல்லாம் நிலையாதோ நிலையாத நிலையாதுன்னு நினைக்கணும் நிலையுடையது எது இந்த உயிர் நிலையுடையது பெருமான் நம்மை ஆட்கொண்ட பெருமான் நிலையுடையவன் அங்க போயிருந்தா என்னைக்கு இருக்கலாம் என்றும் இன்பம் பெருகும் எழுவினால் என்றும் இன்பம் பெருகும் எழுவினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வாண்புகள் நின்றது நின்றதுன்னு நிலை பெற்றதுன்னு நின்றது எங்கும் நிலவி உலகலாம் அதான் நிலையுடையது இத போய் பாடுறாரு நில்லாமை அவர் வெறும் உலகில் பட்ட உங்க மாதிரி இருக்கிற கோஷ்டியில் இருந்தாருன்னா இல்லைங்கிற கோஷ்டி இருந்தார் நிலையாமையெல்லாம் பாட மாட்டார் அதனால அவர் உங்க கோஷ்டியே அல்ல ஆமா ஆமா இல்ல படிக்கல திருக்குறள் படிக்கல எனக்கு எனக்கு மட்டும் தனியா திருக்குறள் படிச்சு இருக்க எல்லாத்தையும் இருக்கிற ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தானே எங்கிட்ட இருக்குது இருக்கா இல்லையான்னு பாரு இருக்கா இல்லையான்னு பாரு ஏன்டா சும்மா அதனால மருடனின் மனத்தை மயக்கர நோக்கி அந்த இந்த உலக மயக்கத்திலிருந்து அப்படியே மெதுவா நீக்கி மயக்கர நீக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பாருங்க இம்மை மறுமை அம்மை என்று நம்ம சொல்றோம் அப்படின்னு இம்மைங்கிறது இந்த பிறவி இதுல செய்யற நன்மை தீமைக்கு ஏற்ப ஒரு கால அங்க போய் அணிவிப்போம் எப்படி தேவரலாக அது மறுமை அதன் பிறகு அந்த மறுமையும் நீக்கி இந்த உயிர் முத்தி பெறுவதுதான் நிலையானது நிலையானது அப்ப இந்த இம்மையோ இதுக்கு கிடைச்ச பயனோ அது ஒண்ணும் பயன் இல்லை பயன் இல்லை சரிங்களா அதனாலதான் இம்மை மறுமை அம்மை என்று அப்படி வைத்தாங்க அப்ப மறுமையும் இல்லாமல் இம்மையும் இல்லாமல் அந்த வீடு வேறு முத்தி நிலைன்னு ஒண்ணு கிடைக்கணும் அப்பதான் அந்த ஆன்மா கரையேறினதுன்னு அர்த்தம் சரிங்களா நல்லதான் திருவள்ளுவர் திருவள்ளுவர் இந்த குரல் எல்லாம் என்ன படிக்கிறான்ல மக்கு பேலுவ இல்ல வேற தெரியாதுன்னு இல்லை தம்பி இங்க வாங்க வயசு யார தெரியுமில்ல சின்ன பையன் இல்ல வீடு கட்டின நல்ல வயசானவர் புக்கில் அமைந்து கொள்ளோ உனக்கு சொந்த வீடுன்னு ஒண்ணு வச்சுக்கலையா என்ன போ அப்படின்னு திருக்குறள் சொந்த வீடு சொன்னோன்னு நீங்க வந்து மாடி வீடா குடிசை குடிசை வீடாங்க கூடாது இந்த இந்த உடம்பு தங்கறதுக்கு அல்ல உயிர் தங்குவதற்கு புக்கில் இல்லைண்ணா ஏன்னா இப்ப இந்த மனைவியில இருக்குது சுந்தரமூர்த்தின்னு அப்புறம் புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி இப்படி மாறி மாறி உடம்பு வருது சரிங்களா அந்த செய்த வினைக்கேற்ப இந்த உயிரானது தான் செய்யற வினைக்கேற்ப ஒவ்வொரு வீட்டுல இருக்குது எந்த வீடு இந்த மாதிரி புல்லாகி பூடா இருக்குது இதெல்லாம் நீக்கி இதுக்கு சொந்தமான ஒரு வீடுன்னு உண்டுன்னா அதுதான் புக்கில் எது வீடு பேரு ஏண்டா ராஜா இவ்வளவு நாள் வாழ்ந்து கிழந்து இருக்கிற உனக்கு சொந்த உடனும் ஒண்ணும் இல்லையே அப்படின்னாரு எதுசாமி எதுசாமின்னாரு உடம்போடு துச்சில் இருந்த உயிர்க்கு இந்த உடம்பே உனக்கு சொந்தம் அல்லவே இதுவே வாடகையாச்சே அப்படின்னா அப்ப நான் இருக்கிற வீடு வாடகைங்கிறது நல்லா தெரியுது இப்ப இதுவே வாடகைன்னா தெரியுது இதுக்கு சொந்தக்காரன் யாரு தெரியுமாடான்னார் யார் தெரியுமாடானார் எந்த மடையனும் ஏத்துக்கிற மாதிரி சொன்னார் ஆமா ஆமா ஏத்துக்கலன்னா அவன் அப்புறம் அதை விட கடைசின்னு அர்த்தம்